உலகில் உள்ள அனைத்தையும் மனிதர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹாலா அடியார்கள் செய்யும் நலவுக்கு கூலியை தருகிறார்கள் அல்லாஹாலா அடியார்கள் செய்யும் தவறுகளுக்கு அல்லாஹாலா சோதனை தருகிறார் இரண்டு கட்டத்திலும் யார் சோதனையான நேரத்தில் அல்லாஹ் பக்கம் மெழுகிறார்களோ யார் நலவு செய்யும் பொழுது சோதிக்கப்படக்கூடிய நேரத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பல வகையான கயிறுகளை ஏற்படுத்தும் அந்த அடிப்படையில் உலகம் முழுதும் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் காணாத ஒரு பேரனர்த்தம் மக்களை மாற்றிக் கொண்டிருக்கிறது கொரோனா வைரஸ் சொல்லக்கூடிய இந்த தீரி மக்களை மிகவும் சோதனையில ஆளாக்கியிருக்கிறது இதை நாம் வாழ்கின்ற இருபத்தி ஒன்னாம் யுகத்தில் உலகம் மிக முன்னே global village global family high tech world என்று சொல்லக்கூடிய இந்த காலத்தில் மனிதரால் படித்தவர்கள் பட்டதாரிகள் உலகத்தில் வல்லரசுகள் எல்லாமே ஸ்தாபித்து போயிருக்கும் இப்படி உள்ள காணவில்லை இருபத்தி நாலாம் திகதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி நாலு இருபத்தி ஆறு சுனாமி ஏற்பட்டது அது இந்தோனேஷியால இருந்து ஆரம்பித்து சில குறிப்பிட்ட நாடுகளை எங்களுடைய நாட்டிலையும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாயிரம் மக்கள் உயிரிழந்தனர் முஸ்லிம்கள் பதினேழாயிரம் அந்த ஜனாசாக்களை தாவரிகள் அடக்கிறோம் கனிம மக்களே நபையவர்களுடைய காலத்திலிருந்து பார்க்கும் பொழுது இப்படியான அழுத்தங்கள் இப்படியான அந்த கொள்ளை நோய் பற்றி பலவிதமான தகவல்களை நாம் அதேங்களிலும் நபையுடைய சகாபாக்களுடைய வாழ்க்கையில் படிக்கக்கூடியதாக இருக்கு சுருக்கமாக பார்க்கும் பொழுது ஒரு ஆறுக்கும் மேற்பட்ட இப்படிப்பட்ட கொள்ளை நோய் ஏற்பட்டது அது நபையவர்களுடைய காலத்திலும் ஆரம்பிச்சிருக்கு உமரதேலானுடைய கிலாபத்துடைய காலத்தில் தாவுன் அமவாஸ் பதினெட்டாம் எச்சரிக்கை முரதையிலான அவர்கள் ஷாம் தேசத்திற்கு சென்று அங்கு ஏற்பட்ட அந்த அம்மவாஸ் கொள்ளை நோயில் முப்பதாயிரம் பேர் உயிரிழந்தார் முப்பதாயிரம் ஒன்று இப்படி அதற்கு அப்துல்லாண்டோ வகையிலானுடைய அறுபத்தி ஒன்பதாம் இச்சரியம் ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கிறார் கூஃபாவில் ஐம்பதாவது இசிறியர் முகையத்தின் சுபா ரஹியல்லான் அவர்கள் அவர்கள் இதில் தான் பார்த்தார்கள் அதனால இப்படியான ஒரு இது உலகத்துக்கு புதிதல்ல நான் ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்ளணும் நான் முஸ்லிமாக அல்லாத்தால எனக்கு இந்த மார்க்கத்தை தந்ததுக்கு நல்லா நன்றி ஏன் இப்படியான நேரத்திலும் ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல் தரப்பட்டிருக்கு ஒரு ஆளும் சொல்கிறது அவருடைய ஹதீஸும் இதில் மிக தெளிவாக இருக்கிறது மனிதன் அவருடைய சக்திக்கு அப்பால் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அவன் வந்து இதுல கவனம் செலுத்த இதனால பல்விதமான ஒரு உலகமும் ஒரு வேறு அளத்தில் அச்சுறுத்தல் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உலகமே ஒரு அச்சத்தில் பாடிக்கொண்டிருக்கு சீனாவில் இருந்து ஆரம்பித்து இஸ்ரேலில் இன்றைய தகவல் படி ஆயிரத்துடைய எண்ணிக்கையை தாண்டியது எல்லாம் அப்படி குவாரண்டைன் ஐசோலேட்டட் ஒவ்வொருவரும் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு இந்த நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு கட்டமாக அமைந்திருக்கு பயங்கரமான நாங்கள் இழப்புகளை பார்க்கிறோம் உயிரிழப்பு பீதியின் காரணத்தினால் அந்த உளவியல் ரீதியாக பாதிப்பு உலக பொருளாதார பாதிப்பு எல்லா விமானங்களும் மக்களுடைய ஏற்பாடுகளும் எல்லாம் ஒரு பயங்கரமான நிலைமைய உடைய விஷயங்கள்ல கூட தடை இன்று சவுதி அறிவித்திருக்கிறது வெளிநாட்டுக்கு யாரும் போறதும் அங்கிருந்து வெளியே போறதும் கூட இப்படியான ஒரு நேரத்துல ஒரு மூணு என்ற வகையில் நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வருது மூமினுக்கு இதுல என்ன கிடைக்கும் அல்லாவுக்காலா செல்லம் மதீனாவுக்கு போய் மதீனாவில் இருந்து ஒரு நோய் வந்த நேரத்தில் நபியவர்கள் என்ன துவா கேட்டார்களோ முஸ்லிம் சமூகமே அல்லாயிடத்தில் கௌபா இஸ்திஃபார் செய்து மன்றாடினால் அல்லாஹ் இலங்கையில் மட்டுமல்ல உலகத்தில் இருந்தே இதை நீக்கி விடுவான் என்ற நம்பிக்கையுடன் நாம் அல்லாஹ் இடத்தில் நிச்சயமாக அல்லாவுக்கு இது சிரமமானது அல்ல தந்த அல்லா மறுத்து போவேஸ்மி இப்ராஹிம் சொன்னார்கள் நோயாளி ஆகிறார் சுகத்தரக்கூடியவன் அல்லா அல்லாஹ் நிச்சயமாக இதை நீக்குவதற்கு சக்தி பெற்றவர் சிலரிலே இது அல்லாவுடைய தண்டனை இன்னொரு சிலர் இது சோதனை சிலர் இது இயற்கை இயற்கை அனர்த்தம் என்று சிலர் இதை இது ஒரு உயிரிழப்பு யுத்தம் என்று இப்படியான பல வகையான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் இதெல்லாம் எதுவும் இருக்கிறது ஆனா இந்த நேரத்தில் மிக கவனமாக இருக்கணும் யாரும் யாரையும் நிந்திக்கக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு நாளையும் அதை இவருக்கு அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு தான் சட்டத்தை கைகெடுத்து மார்க்கத்தை தவறாக மக்களுக்கு சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஒரு நாள் யாரும் வரக்கூடாது எது இருந்த போதிலும் இது அல்லாவுக்கான எங்களுக்கு அல்லாவின் பக்கம் திரும்புவதற்குரிய ஒரு காரணியாக இது இருக்கிறார் நாங்க பெருமை அடிக்க முடியாது அறுதி மரகா பூமியில பெருமை அடித்துக் கொண்டு நடக்காது என்று அல்லாமதால சொல்றார் உன்னால் ஒரு அணுவையும் அசைக்க முடியாது நான் ஆடினால் பத்தப்பு யோகன் துர்ஜா ஊனப்பீகில் அந்த நாளை வாய்ந்து கொள் அந்த நாளை நாம் கொண்டு வரும் பொழுது உலகமே ஒரு புஷ்பமாக மாறிவிடும் ஒரு சாம்பலாக எப்படி ஜப்பான்ல கனடால நான் பார்த்திருக்கிறேன் மனித உடம்ப கொடுத்து அப்படி அப்படி கிரஷ் பண்ணி சாம்பலாக்கி போத்தல்ல போட்டு அடக்குவார்கள் அது போலதான் அல்லா உலகத்தையே ஒரு கைப்பிடியாக ஆக்கி விடுவேன் என்று சொல்கிறார் அதனால் இன்னும் வைரஸ் இதுக்கு வைத்தியம் இருக்குதா இல்லையா என்று சொன்னா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது அதனால இந்த சந்தர்ப்பத்தில் நாம் சில விஷயங்களை கவனத்துக்கு எடுக்கணும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளும் இது கண்ணுக்கு புலப்படாத ஒரு கிருமிக்கு முன்னால் பெரும் பெரும் சக்தி வாய்ந்தவர்கள் சம்மை விஞ்ஞானி என்றும் படித்தவர்கள் என்றும் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்று சொன்னவர்கள் எல்லாம் கால் மடித்திருக்க வேண்டிய நிலைமையை அல்லாஹாலா ஏற்படுத்தியிருக்கிறார் அல்லாஹாலா நான் என்னிடத்துல கேளுங்க குள்ளுக்கும் பால் இல்லாமல் அதைக்கும் குள்ளுக்கும் ஜாயின் இல்லாமல் குல்லுக்கும் ஆறின் இல்லாமல் கசவுக்கும் நீங்க ஆடையிட்டு இருக்கிறீர்கள் ஆடையை கேளுங்க உணவு கேளுங்க நீங்க படிக்கிறது இருக்கிறீங்க நேர்வழியை கேளுங்க அல்லா நாடுவதுதான் நடக்கும் அவன் அவ்வளக்கும் ஆசிரக்கும் அஹிம்சக்கும் அஜின்னக்கும் காமோலா சாயிபின் வாழ்வின் சாலுக்குள்ள மனிதர்கள் சிங்கள் உலகத்தில் எல்லாரும் அல்லா இடத்துல பன்றாடி கேட்டு அல்லா தலா கொடுக்க ஆரம்பித்தார் என்று சொன்னார் அல்லாட இருந்து கொஞ்சமும் குறைய மாட்டாங்க சொல்றது அதனால் அல்லாவுடைய சக்தி குதிரத்து ஆற்றல் மகிமை இதன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யாரும் தனிக்காக இதனால சொல்றது கொஞ்சம் பிரிகோஷன் எடுத்துக்கிறது அபத்துள்ளாலையும் உம்ராவ இதெல்லாம் தடை செய்யறதாக இருந்தா சும்மா அங்க செய்ய மாட்டாங்க அப்ப நாங்களும் பொடுபோக்காக இருக்கிறோம் இன்றைய சும்மா ஆரம்பிப்பதற்கு முன்பு நாங்கள் நேரத்திலிருந்து ஜமீத்துல மாலையும் முஸ்லிம் ரிலிஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸ்லயும் இந்த செய்தியை கொடுத்தோம் இன்றைய சும்மாவை நீங்க ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஆக்கிக்கோங்க வார வாரத்திலிருந்து இருக்கு ஏற்பாடுகள் செய்வோம் என்று அறிவித்திருக்கோம் ஆனால் நான் இந்த மசூதில வந்து கேட்ட நேரத்துல பத்து பேருக்கும் இந்த செய்தி தெரியும் அதனால நானும் இதை மிக சுருக்கிக் கொள்வோம் என்று நான் வந்தேன் ஆனா ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல சுருக்கிட்டோம் என்றால் அதுவும் ஒரு பிரச்சனையாகும் என்ற காரணத்தினால்தான் உரிய நேரத்தில் இங்கு வலிமையாக முடிப்பது போன்று முடித்துக் கொண்டு நாம் நாட்டுக்கும் மக்களுக்கும் இந்த செய்தியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உலக வாழ்க்கையின் உண்மை நிலை யதார்த்தம் மனிதனுக்கு குள்ள நம்சம் தாக்கத்தில்மோ وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت இந்த மௌத்து வருவது இந்த பூமியில் எந்த நேரத்தில் அல்ல எப்படி கொண்டு வருவார்கள் சகாபாக்கள் போன்றவர்கள் ஒரு நாளையில ஆயிரக்கணக்கானவர்கள் மக்கா மதியினால அந்த காலத்துல ஒப்பாத்தாகினார்கள் என்றால் அங்கே ஷாம் தேசத்தில் எப்படி ஒப்பாத்தாகினார்கள் என்றால் இதை கேள்விப்பட்ட உமர்றது எல்லாமும் அந்த ஊருக்கு போய் மக்கள் அழைச்சு கொண்டு போன நேரம் அங்க அப்துல் ரஹ்மானுக்கு எல்லாம் வந்து இல்ல நீங்க போகக்கூடாது அப்போது எல்லாரும் போன்றவர்கள் அங்கு அவர்கள் தர்க்கித்து வாதித்து கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள் அல்லாவுடைய கதாவை விட்டு நாங்கள் ஒதுங்குகிறோம் பாதிக்கப்பட்ட ஊருக்கு போகக்கூடாது அந்த ஊர்ல பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியே கூடாது என்ற இந்த நிலைப்பாடை அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அதனால் கண்ணியமானவர்களே இந்த விஷயங்களை கருத்துக்கெடுத்து நாம் அல்லாஹிடத்தில் சௌபாசி முஸ்லிம்களுடைய எல்லா விஷயத்துக்கும் அறாமலால் எனப்பட வேண்டும் ஒரு பாவத்தின் சௌபா விட இஸ்திக்பார் செய்யும் பொழுது புல்துஸ்தப்பிரு ரப்பக்கும் இன்னமும் கான வப்பாரா யுரிசலிஸ்தமா அலைக்கும் மிதராரா செல்லப்பன் காரா என்று அல்லாஹ் எப்படி ஐந்து பாக்கியங்களை இஸ்திக்பாரை கொண்டு தருகிறார் என்பதை அல்லாஹ் சொல்லினார் சூரத்து பக்கராவுடைய நூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது திருவசனம் எங்களுக்கு ஒரு செய்தியை தருகிறது நான் ஓதிய இந்த குரானுடைய திருவசனம் ولنبل أنكم بشيء من الخوف والجوع والنقص من الأموال والأنفس والثمرات الصابرين إن الله تعالى அஞ்சு விஷயங்களை கொண்டு நாம் ஒரு சோதித்து அசிய கொண்டு சோதித்து மக்கள் எல்லாரும் பொருளை திரட்டத்துக்கு எவ்வளவு வேகமாக போய் கொண்டிருக்கிறார் கண்ணியமானவர்கள் அல்லாஹ் தாலா பசியை கொண்டு நோயை கொண்டு அல்லாஹு தாலா உயிரை பறிப்பதை கொண்டு கனிவர்க்கத்தை அங்கு விவசாயத்தை அல்லா சோதனை ஆற்றல் கொண்டு சோதிக்கக்கூடிய நேரத்துல அல்லா எங்களுக்கு சொல்றது ஒரு மனிதன் அல்லாஹால யாருக்கும் அந்த மௌத்த தரக்கூடாது இந்த கொரோனா வைரஸ்ல மௌத்தாகிட்டா அவர் நிச்சயமாக ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அடைகிறார் அல்லாவுடைய பார்வையில் அவருக்கு அந்த ஷஹாதத்துடைய அந்த நன்மை அவருக்கு நிச்சயமாக போய் சேரும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது அதனால நாங்கள் இதுல தயங்க தேவையில்லை இடத்துல மன்றாட்டத்தில் ஈடுபடுவோம் சௌபா இஸ்திஃபாரில் ஈடுபடுவோம் மசிதர்கள் துணூத்து ஓதக்கூடிய விஷயத்துல ஒவ்வொரு தொழுகையிலையும் துணூத்துல ஈடுபடுவதன் ஊடாக உஷா அல்லாஹாலா அல்லா இடத்துல இந்த விஷயத்தில இருந்து நாங்கள் முழுதான ஒரு பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள முடியும் என்றதுல மிக உறுதியான நம்பிக்கை இருக்கிறது மேலான சகோதரர்களே வெகு சீக்கிரம் நாம் இதற்கு வெளியே வருவோம் எங்கட நம்பிக்கையை கொண்டு இதை கொண்டுதான் இது நடக்கும் ஆக மனிதனுக்கு பலகீனமானவன் அல்லாவுடைய சக்தி மிக குதிரத்துள்ளது மௌத்தென்பது நிச்சயமானது கேமத்து வந்தேதான் தீரும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆனால் அறாமை செய்தியவர்களாக நாம் ஈடுபடக்கூடியவர்களாக குலூத்தை ஓதக்கூடியவர்களாக அல்லா இடத்துல மன்றாடி மல்லி மல்லி பார جعل الله له من كل هم فرجا من كل ضيق مخرجا ويرزقه من حيث لا يحتسب யார் استغفار கனிமாக்களே ஒரு நோய் ஒரு ஆபத்து வரக்குள்ள நபியவர்கள் எங்களை வழிகாட்டிட்டு போயிருக்கிறார் இப்படி இதுல இஸ்லாமிய பார்வையும் இல்லாட்டி நாம் இவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த நோயை ஏன் மச்சதுகள்ல குறைச்சிக்கோங்க ஜனத்தொகையை குறைங்க கூட்டங்களை குறைங்க நாளைக்கு நாம் கொத்துவில் பகுதிக்கு அம்பார பகுதிக்கு பெரிய மாநாடுகள் கூட்டங்கள் நடத்துறதுக்கு ஏற்பாடாக இருக்கும் பொழுது அந்த மக்கள் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசமாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நேரத்துல இப்ப உலமாக்கள் சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் இதை தவிர்த்து கொள்ளுங்க அந்த ஊர் மக்களுக்கும் நாங்கள் ஆறுதல் சொல்கிறோம் நாம் அம்பார புத்துவீர் பகுதிக்கு வந்து பெரிய கூட்டம் நடத்திருந்தோம் இது இதை இதுவும் உமர்றதையெல்லாமோ அவர்கள் உள்ளே நுழைய போகும் பொழுது சகாபாக்கள் தடுத்தார்கள் என்ன நீங்க போங்க உள்ளது போங்க இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது என்று சொன்ன நேரம் உமர்றதையெல்லாம் என்ன நீங்க போலே ஆயிட்டீங்களா உங்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லையா என்று கேட்ட நேரத்தில் உமர்றதையெல்லாம் சொன்னார்கள் இல்ல அதுவும் அல்லாஹுடைய கட்டளை இதுவும் அல்லாஹுடைய கட்டளை நாங்க போகாம இருக்கிறதும் அல்லாஹுடைய சக்தியை தான் எங்களுக்கு ஆபத்து வந்த நேரம் நாங்கள் வெளியே போகாம இருக்கிறது அல்லாஹுடைய சக்தி அதனால மார்க்கம் எங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டல் தந்திருக்கக்கூடிய நேரத்துல நாங்கள் அதை எந்த காரணத்தை கொண்டும் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறோம் என்ற இந்த செய்தியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வேளாண் சகோதரர்களே அன்பார்ந்த பெரியோர்களே செல்ல சில வாக்கள் சொல்லி اللهم اني اعوذ بك من البرص والجنون والجزام من سيء الاسقام يرسل سنة اللهم انا نعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وجعلت نعمتك نقمتك وجميل الله تعالى இந்த நபியவர்கள் வாயிலாக பிஸ்மில்லா இல்லதை லாயத்தம் ஆஸ்மிகி ஷெயின் அகி வலா சமால் மூணு மூணு மூணு மூணு ஒன்று பாடமில்லாது மூணு கொலுசுவர்கள் குழந்தைகளுக்கு ஓதி ஊது பொய் சூறாக்கள் மீது நம்பிக்கை வைங்க அல்லா ரசூசல்லா செல்லும் தன்னுடைய மனைமார்களுக்கு குழந்தைகளுக்கு அவர்கள் ஓதி ஊதுவார்கள் இரவையில படுக்கும் பொழுது இந்த இந்த துவாக்களை நிச்சயமாக ஓதிக்கொண்டு அல்லாஹிடத்தில் மன்றாட வேண்டும் என சகோதரர்களே அல்லாஹாலா வெகு சீக்கிரம் இந்த நிலைமையை சீராக்குவான் என்ற அந்த நம்பிக்கையோட இந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுவேன் அத்தோடு மேலான சகோதரர்களே இந்த கொரோனா வைரஸ் முன்னால் முழு உலகமும் முழு மதத்தில் இருக்கு உள்குள்ளது நாங்க செஞ்சதுலமா ஒரு பத்து விஷயங்கள் சொல்லி அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுதல் அது இந்த மூணு குள் சூறா நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் பாருங்க இரவையில தூவங்களும் அஞ்சு நேர தொழுகையிலும் செல்லும் இதை ஓத சொல்லியிருக்கிறார் இந்த நம்பிக்கையோட ஓதுங்க அல்லா எனக்கு என் குடும்பத்துக்கு இந்த குழந்தைகளுக்கு இந்த நாட்டுக்கு உலக மக்களுக்கு எல்லாம் இதுல இருந்து நீ பாதுகாப்பு தான் நல்லா இருக்கிற கடுமையில துவா செய்யுங்க கலச்சத்துல இருந்து துவா செய்யுங்க எல்லா இடத்துல பண்றாங்க பாவங்களை விட்டு ஒவ்வொருத்தரும் கௌவாசத்தை மீறி கொள்ள ஒரே நேரத்தில் எப்படி மக்கள் சைனால எப்படி மக்கள் உயிரின திறனை பார்க்கிறோம் இப்படி ஒரு தீதி ஒரு பயம் உண்டு உலகத்துல நாம் காணவில்லைங்கிறான்னு சொல்றேன் சூழல்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளும் வீட்டில் குழு செய்து பள்ளிக்கு வரக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி இது நாட்டுக்கு சொல்லுது மசிதுகளை காப்பட்டுகளை கொஞ்சம் நீக்கி அது மசித ஏன்னா காப்பட்டுக்கு எந்த நேரமும் இதை சுத்தப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை கஷ்டமாக இருக்கும் அதனால அல்லா தந்து இந்த கிரவுண்ட வச்சுக்கா அதுக்கு ஸ்டெரிலைஸ் பண்றதோ அதுக்கு ரிசோல் போடுறதோ அதைகளை செலவு மேசாரிக்கும் மக்களுக்கு முசல்லாக்களை தூக்கிட்டு வந்து யாருக்கும் கஷ்டம் இருந்தா அவர்கள் அந்த முசல்லால வந்து தொழுது கொள்ள முடியும் இந்த சும்மாவுடைய நேரத்தை நிஷா அல்லாவுக்கால அடுத்த அரசாங்கம் ஸ்கூல்களுக்கு மதரசாக்களுக்கு பலருக்கும் லீவு கொடுத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடுத்த அறிவித்தல் அல்ல எங்களுக்கு நிச்சயமாக இந்த நாட்டுக்கு வந்த பல சோதனைகளை ஒரு பக்கம் வறட்சி மக்கள் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க ஒரு பக்கம் இந்த பயம் ஒரு பக்கம் என்ன நடக்குமோ அரசியலுடைய நிலைப்பாடோ என்ற ஒரு பீதி இப்படியான ஒரு சூழலை நாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லா இடத்துல ஈடுபடுவோம் வார வாரங்களில் இருந்து ஜும்மாவுடைய நேரத்தை எப்படி சுருக்கிக் கொண்டு மசிதில் கூடிய எவ்வளவு சீக்கிரம் மசித் மட்டுமல்ல எங்கெங்கெல்லாம் பெரும் தொகையாக கூடுகிறோமோ அந்த இடங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான வழிகாட்டு ஏன் சில நாட்டு தலைவர்கள் கூட கனடாவுடைய தலைவர் தந்த மனைவியோட வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்கிறார் என் மனைவிக்கு இதுல பாதிப்பு வந்திருக்கிறது என்று நான் அஞ்சுகிறேன் அப்ப ஒவ்வொருவரும் குவாரண்டைன் பண்ணிக் கொள்வது ஐசோலேட் ஆகிக்கொள்வது நல்ல சந்தர்ப்பம் அருமையிலிருந்து குரான் ஓதுவதும் செய்வதும் துவா செய்வதும் சில நேரம் யாரும் உங்களுக்கு கை தாரத கூட தவிர்த்து கொண்டாங்கன்னா அதை ஹேர்ட் அவருக்கு அதுல ஒரு அச்சம் இருக்கலாம் நீங்க அதை தவிர்த்து கொள்றதுனால சலாம் சொல்லுங்க உன்முறுவல் கூறுங்க அவர்களுக்கு ஒருவர் அன்பாக பழகுங்க இந்த விஷயத்துல ஈடுபடுவோம் நாம் எல்லாத்தை விட முக்கியமாக இந்த நாட்டுடைய சுகாதார அமைச்சு ஒரு வழிகாட்டு அறிவுறுத்தல் அதை எல்லாரும் பயன்படுத்தும் அதை பின்பற்றுவதுதான் ஆக பொருத்தமாக இருக்கும் சூழலை மிக சுத்தமாக வைப்பது அதுமல் இருமல் காய்ச்சல் உள்ளவர்கள் சல நெரிசல் இடங்கள்ல போறதை தவிர்த்து கொண்டு சில நேரம் ஒருவர் எனக்கு கால் பண்ணினார் அதற்கு எனக்கு சரியான காய்ச்சலா இருக்குது எனக்கு மசிதுக்கு போறதுக்கு நீங்க தவிர்த்து இஸ்லாம் எங்களுக்கு அழகான மார்க்கம் செல்லம் சொன்னார்கள் நன்மாக சொல்லுங்க மக்கள் வெறுப்படைய செய்யாதீங்க மக்களுக்கு லேசாக்குங்க கஷ்டப்படுத்தாங்க இந்த தீனை அழகானதாக தந்திருக்கிறார் இந்த நோய்க்கும் உலகமும் வலி டபிள்யூஹெச்ஓ ஆர்கனைசேஷனும் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சும் நாட்டு தலைவர்களும் அவர்களும் இதற்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வைத்தியர்களும் வழிகாட்டுகிறார்கள் இந்த நேரத்தில் யாருக்கு நோய்கள் இருக்குமோ கூடுதலாக பிரிகோஷன் எடுத்து துவா வைத்தியம் இந்த மூனையும் செய்தவர்களாக நாங்கள் இதிலிருந்து வெளியாகிறதுக்கு முயற்சி செய்வோம் அதோட வீணான வதந்திகளை கேட்டதெல்லாம் பரப்புறத நிப்பாட்டியிருக்கிறார் ஒரு டாக்டர் ஒன்று சொல்றார் ஒன்று சொல்றார் ஒன்று சொல்றார் ஒன்று சொல்றார் அதெல்லாம் சர்க்கியூல பண்ணி பண்ணி பண்ணி மனிதர்களை ஒரு பைத்திய நிலைமைக்கு ஆளாக்குறதுக்கு யாரும் முயற்சி தயவு செய்து இவைகளை கருத்துக்கு எடுத்தவர்களாக நாட்டில தாய்மார்கள் சகோதரிகள் குழந்தைகள் எல்லோரும் ரமதானுடைய காலத்துக்குள்ளே ரஜபுடைய ரஜபுக்கு பிறகு ஷபான் அதுக்கு பிறகு ரமதான் இது இந்த சிறப்பான மாதத்துல அல்லா இடத்துல மன்றாடி எங்கெங்கெல்லாம் மலை தேவையோ எப்படி கொலை செய்வியோ அப்படிதான் அல்ல இந்த நோயை எப்படி நீக்கணுமோ அப்படி நீக்கிறேன் நான் இன்னும் உன்னோட தொடர்புடையவனாக இருக்கிறேன் ஒரு நாள் காரணத்தை கொண்டும் நான் உன் மீது நம்பிக்கை இருக்க மாட்டேன் நீரால் இதை கண்டவன் உன்னால் நீக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் நாம் அல்லாவுடன் இறங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பயன்படுத்தி செவ்வியத்துள்ளமா முஸ்லிம் ரிலீஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸ் தந்திருக்கக்கூடிய வழிகாட்டல்களை எடுத்து பூர்த்தியாக எல்லோரும் அமல் செய்யுமாறு மசித் நிர்வாகிகள் உலமாக்கல் படித்தவர்கள் நாட்டில் உள்ள முக்கியஸ்தர்கள் வைத்தியர்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் மனிதாபிமானத்தோட நடந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும் எல்லாருக்காகவும் நாம் துவா செய்ய வேண்டும் வல்ல அல்லா எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய சோதனையை அல்லா நீக்கி அல்லா எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்கிடுவாராக பிரச்சனைகளை தீர்த்து தருவாயாக எங்கு மலை தேவையோ அந்த ரம்மத்துடைய மலையை அது பாதிப்பில்லாத விதத்தில் அந்த ரம்மத்துடைய மலையை நீ தருவாயாக யாரெல்லாம் உலகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸை நீதான் தந்திருக்கிறாய் அல்லா உன்னுடைய படைப்பு தான் யாரெல்லாம் நீ நாடினால் ஒரு வினாடியில் இதை அசைக்க முடியும் நீக்கிவிட முடியும் யாரெல்லாம் சௌபா செய்கிறோம் மன்றாடுகிறோம் செய்கிறோம் யாரெல்லாம் உன்னிடத்துல மன்றாடு கேட்குகிறோம் இதை நீ அப்புறப்படுத்தி விடுவாயாக இதை நீக்கி விடுவாயாக உலகத்தை திரும்ப ஒரு நிம்மதியான ஒரு சூழலுக்கு எங்களுக்கு குடன் தருவாயாக நாம் இதற்காக வேண்டி உன்னிடத்தில் உலக நாடு மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் யாருலா யாரா இந்த வருடத்துடைய அச்சை இந்த சோதனை வைத்து நிறுத்தி விடாத யாருலா அச்சுக்கு லட்சோப மக்கள் பல வருடங்களாக எதிர்பார்த்திருக்கிறார்கள் யாரா அவர்களுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை நீ நல்குவாயாக யாரா உன்னுடைய வீடு என்றுமே யாரா தவாப்பிலும் இருந்ததை சில சில சோதனைகளை நீ தந்திருக்கிறாய் வரலாறு யாரா இருந்தாலும் அந்த வரலாறை எமக்கு தந்து விடாமையாப்பா யாரா இதனுடைய நாட்டை நீ இந்த நோயை விட்டு சுத்தப்படுத்துவாயாக இங்க இருக்கக்கூடிய பௌத்தர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்றுபட்ட வாழனை திருவை செய்வாயாக இந்த நாட்டுடைய எல்லா விஷயத்துக்கும் நீ பொறுப்பாக இருப்பாயாக வாழ்ந்தாவாக இருந்தார் For more lectures, visit